نحمده ونصلي على رسوله الكريم اما جل جلالو کا اپنے بندوں سے تعلق محبت کا ہے اللہ اپنے بندوں سے محبت کرتا ہے بندے اس سے محبت کرتے ہیں یو ویحبونہم ہوں ہوں اللہ تعالیٰ کو چونکہ اپنے بندوں سے بہت ہی پیار ہے بہت ہی محبت ہے اللہ اپنے بندوں کو اپنی طرف متوجہ کرتے ہیں کیسے متوجہ کرتا ہے اللہ تعالیٰ نے قرآن میں اس کا نظام بتلایا دو طریقوں سے اپنی طرف متوجہ کرتا ہے کیونکہ اللہ تعالیٰ انسان کا پیدا کرنے والا ہے اور انسان کے مزاج کو خوب جانتا ہے اللہ نے انسان کا مزاج خود قرآن میں بتلایا ویدا انامنا السان آ ربا ون آ بھی جان بھی ویدا مصب الشر فضو دعا ان عریض جب ہم انسان پر انعامات کرتے ہیں صحت دیں قوت دیں جوانی دیں مال دیں خوشحالی دیں ہم سے یہ اعراض کرنے لگ جاتا ہے پہلو تہی کرنے لگ جاتا ہے ہمیں بھول جاتا ہے اور جب طبیعت کے خلاف حالات آتے ہیں بڑھاپا آیا بیماری آئی تنگی آئی پاپا آیا پریشانی آئی تو لمبی چوڑی دعائیں ہمارے سامنے کرنے لگ جاتا ہے اللہ چونکہ انسان کا مزاج جانتا ہے اس لیے اللہ تعالیٰ محبت میں اپنے بندوں کو اپنی طرف متوجہ کرنے کے لیے دو طریقے اختیار کرتا ہے اللہ تعالیٰ அவர்களை விரும்புகிறான் அவர்கள் அல்லாஹுவையும் விரும்புகிறார்கள் எனவே அல்லாஹு சுபானுவத்தாலா அடியார்களோட முகப்பத்தின் காரணமாக அடியார்கள் அல்லாவின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாவுடைய அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வழிமுறைகளை அல்லாஹு தாலா கையாளுகிறான் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லும் போது وإذا أنعمنا على الإنسان أعرض ونعى بجانبه நாம் மனிதனுக்கு பல வகையான ஞாபத்துகளை வாரி வழங்கும் போது ஞாபத்துகளை கொடுக்கும் போது உலகத்துடைய செல்வங்கள் வசதி வாய்ப்பு இவைகளை கொடுக்கும் போது மனிதன் அல்லாஹுவை மறக்க மறந்து விடுகிறான் அல்லாஹுவை விட்டு சில சமயங்களில் தூரமாகி விடுகிறான் மேலும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு கஷ்டங்கள் சிரமங்களை கொடுக்கும் போது வயோதிபம் நோய் பிரச்சனைகள் இவைகளை கொடுக்கும் போது அவன் அல்லாஹுவின் பக்கம் துவாவை கொண்டு அல்லாஹிடத்துல துவா கேட்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அல்லாஹு தாலா மனிதனை படைச்சவன் மனிதனுடைய மிசாஜ் சுபாவத்தை அறிந்திருக்கிறான் மனிதனுடைய மனோநிலையை அறிந்திருக்கிறான் எனவே மனிதர்களுடைய அந்த மனோநிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு அல்லாஹத்தாலா ட்ரீட்மெண்ட் செய்கிறான் அவர்களுக்கு அல்லாஹுவின் பக்கம் திசை திருப்புவதற்காக வழிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் وہ دو طریقے کیا ہیں اللہ تعالیٰ نے قرآن پاک میں بیان کی وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَىٰ أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ اللہ تعالیٰ کبھی تنگی لاتا ہے پریشانیاں لاتا ہے قحط لاتا ہے بیماریاں لاتا ہے کیوں لاتا ہے تاکہ بندوں کے دل ڈھیلے پڑ جائیں نرم پڑ جائیں یہ اللہ کی طرف گڑگڑانے لگ جائیں غلط سے صحیح کی طرف آ جائیں یہ جو اللہ کی طرف سے پریشانیاں آتی ہیں یہ کوئی ظلم نہیں ہوتا اللہ کی طرف سے بلکہ اللہ تعالیٰ کی طرف سے محبت میں ایک طریقہ اختیار کیا جاتا ہے اپنی طرف رجوع کرانے کا وما کان اللہ لیظلمہم وما ربک بظلام من للعبید ان اللہ لا یظلم مثقال ذرہ اللہ تعالیٰ کبھی بھی ظلم نہیں کرتا اللہ اپنے بندوں پر جو پریشانیاں بھیجتا ہے زلزلے سیلاب طوفان قحط بیماریاں پریشانیاں انفرادی اجتماعی یہ اپنی طرف متوجہ کرنے کے لیے کرتا ہے لیکن اللہ کا شکوہ ہے اپنے بندوں سے کہ ہونا تو یہ چاہیے تھا کہ ہمارے بندوں کے دل نرم پڑ جاتے ہماری طرف متوجہ ہو جاتے لیکن ان کو کیا ہوا کہ ان کے دل سخت ہو گئے اور کہنے لگے کہ ان پریشانیوں سے گھبراؤ مت یہ تو اتفاقیات زمانہ میں سے ہیں حوادث دہر میں سے ہیں قد مسہ آبا انبروا وسوا ہمارے آبا و اجداد پر بھی ایسی پریشانیاں آتی رہتی ہیں زمانے کے اندر کیا گھبرانے کی بات ہے بجائے اس کے کہ یہ سمجھتے کہ اللہ کی طرف سے جھٹکے ہیں ہمیں اپنی طرف متوجہ کرنے کے لیے اس کو اتفاقیات زمانہ پر محمول کر لیا اللہ تعالیٰ کا یہ بندوں سے شکوہ ہے فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قصد قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون یہ ایک راستہ ہے அடியார்களை தன் பக்கம் திசை திருப்புவதற்காக அல்லாஹு தாலா ஏற்படுத்துகின்ற ஒரு வழிமுறை கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் குரானிலே அல்லாஹு தாலா அதை தெளிவுபடுத்துகிறான் நாங்கள் இதற்கு முன்னால் உள்ளவர்கள் மீதும் சோதனைகளை ஆபத்துகளை பிரச்சனைகளை கஷ்டங்களை சிரமங்களை ஏற்படுத்துகின்ற போது அவர்கள் அல்லாவின் பக்கம் திசை திரும்புவதற்காக அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா இடத்திலே துவா கேட்க வேண்டும் அல்லாவின் பக்கம் திசை திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹிடத்திலே அப்படியான முறையிலே அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது இடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அல்லாவும் பக்கம் திசை திரும்ப வேண்டும் அப்படியான நேரங்களிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் சில மனிதர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு அத மாதிரி எங்களுக்கும் வந்திருக்குது என்ற ஒரு எண்ணத்துல அவ்வாவின் பக்கம் திசை திரும்பாமல் அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாகி விடுகிறது அவருடைய உள்ளங்கள் அதாவது மிக கடினமானதாக ஆகிவிடுகிறது அப்படியான பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டம் வருகின்ற நேரத்தில் கூட அல்லாவின் பக்கம் திசை திரும்பாமல் எல்லோருக்கும் வருவதை போன்று உலகத்தில் காலத்தில் எல்லோருக்கும் ஏற்படுவதை போன்று எங்களுக்கும் வந்திருக்கிறது என்று அவர்கள் இருக்கிறபடியே இருந்து விடுகிறார்கள் அல்லது இன்னும் பாவமான காரியங்களில் தவறான வழிகளில் போக அந்த பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் உட்படுகிறார்கள் இது ஒரு வழி அல்லாஹு தாலா இப்படியான அடியார்களுக்கு சில நேரத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை கொடுப்பது அநியாயம் செய்வது அல்ல அல்லாஹு தாலா அடியார்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான் அது அநியாயத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனைகளோ கஷ்டங்களோ நோய்களோ வருவதல்ல மாறாக அடியானை தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக அடியானை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக முஹப்பத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா அப்படியான ஏற்பாடுகளை செய்கிறார் दूसरा तरीका अल्लाह अपनी तरफ मुतवजह करने का मोहब्बत में ये इख्तियार करता है کہ اپنے بندوں کے لیے نعمتوں کے دروازے کھول دیتا ہے جو چاہتے ہو ہم سے لو من چاہتے ہو لے لو مال چاہتے ہو لو عزت چاہتے ہو لو شہرت چاہتے ہو لو جو چاہتے ہو ہم دیتے ہیں ہر نعمت کے دروازے ہم کھول دیتے ہیں لیکن ہمارے بن کر بندے بن کر زندگی بسر کرو بعض شریف طبیعتیں ہوتی ہیں باقی وہ نعمتیں جب بڑھتی ہیں شرما جاتی ہیں ان کی طبیعتوں میں حیا ہوتی ہے ان کی طبیعتوں میں شرافت ہوتی ہے ان کے ان کی گردنیں ان کے سر اللہ کی نعمتوں کے سامنے جھک جاتے ہیں وہ سوچتے ہیں ہم خدا کی زمین پر خدا کے آسمان کے نیچے خدا کی دیوی نعمتوں کو استعمال کر کے اسی کے حکم کو توڑے بڑی بے شرمی کی بات ہے بڑی بے حیائی کی بات ہے بڑی بے وفائی کی بات ہے ان کی طبیعتوں میں شرافت ہوتی ہے جونی نعمتیں بڑھتی ہیں وہ توبہ کر لیتے ہیں کہ ہم تو اللہ کی نافرمانی کر رہے ہیں اور اللہ نعمتوں کو بڑھا رہے ہیں جب توبہ کرتے ہیں ادھر سے نعمتیں بڑھتی ہیں ادھر سے ان کی عبادت بڑھتی ہے ان کے روزے بڑھتے ہیں ان کے صدقہ خیرات بڑھتا ہے ان کی مخلوق خدا پر ہمدردی بڑھتی ہے اللہ کو یہ بندے بہت پسند ہیں لیکن ساتھ میں اللہ یہ بھی کہتا ہے وقلیل من عبادی الشکور ایسے بندے بہت کم ہیں اللہ نے یہ دوسرا اصول بتلایا ہے اپنی طرف متوجہ کرنے کا فلما نسو ما ذکروا به فتحنا علیہم ابواب كل شيء لیکن اکثریت انسانوں کی وہ ہوتی ہے کہ سرکشی میں بڑھ جاتے ہیں نعمتیں بڑھتی ہیں اللہ کی نافرمانی میں بڑھ جاتے ہیں پھر اللہ نے اپنا ضابطہ بتلایا حتیٰ اذا فرحوا بما اوتو اخذناہم بغتتن فاذا هم مبلسون ہم ایک وقت تک ڈھیل دیتے ہیں உடல் சுகங்கள் பிள்ளை பாக்கியங்கள் இவைகள் அல்லாஹத்தால அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை வணக்கத்துகள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் சில அடியார்களிடத்துல அவர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாவுடைய விஷயத்துல ஒரு வகையான வெக்க உணர்வு கூச்ச உணர்வு நான் பாவியாக இருக்கிறேனே நான் இவ்வளவு தவறு செய்கிறேன் அல்லாஹத்தால எனக்கு நியமத்துகளை தந்து கொண்டு இருக்கிறானே என்று நாளுக்கு நாள் அல்லாவுடைய நியமத்துகள் வர வர அவர்கள் அல்லாவுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் இங்கால இபாதத்து கூடும் அல்லா நியமத்து ஒரு பக்கத்தால தந்து கொண்டிருப்பான் மறுபக்கத்தில் அவர் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக மாறிக்கொண்டே இருப்பார் இபாதத்து அவருடைய நோன்பு அவருடைய திலாவத் அவருடைய சதக்கா தர்மங்கள் இவைகள் அவர் மறுபுறத்தால கூட்டிக் கொண்டே இருப்பார் அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான கூச்ச உணர்வு இருக்கும் நான் அல்லாஹிடத்துல அல்லாவுடைய பூமியில இருந்து கொண்டு அல்லாவுடைய வானத்துக்கு கீழே இருந்து கொண்டு அல்லாவுடைய காற்றையும் ரிஸ்கையும் அனுபவித்துக் கொண்டு இவ்வளவு நியமத்துகள் எல்லாம் எனக்கு தருகிறான் இவற்றை நான் அனுபவித்துக் கொண்டு நான் எப்படி அல்லாவுக்கு மாறு செய்யறது நான் எப்படி அல்லாவுடைய கட்டளையை முறிச்சு வாழுகிறது என்ற ஒரு கூச்ச உணர்வோட நன்றி உள்ளவராக அவர் நாளுக்கு நாள் விவாதத்தை தன் விவாதத்தையும் நல்ல விஷயங்களையும் தன் வாழ்க்கையில கூட்டிக் கொண்டிருப்பார் இருந்தாலும் குரானிலே சொல்லுகிறான் ஆனாலும் இப்படி நன்றி உணர்வோடு வாழுகின்ற என்னுடைய அடியார்கள் மிக குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் ஒரு வழி அல்லாஹு தாலா முதல்ல சொன்னது என்னது அல்லாஹு தாலாவ அடியார்கள் அல்லாவின் பக்கம் நெருக்குவதற்கு அவர்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்களை கொடுக்கிறதா அநியாயத்தின் பேரில் அல்ல அந்த அடியான் இப்பயாவது பாவ மன்னிப்பு கேட்கட்டும் தௌபா செய்யட்டும் அல்லாவின் பக்கம் திரும்பட்டும் அப்படியான நேரத்தில் கூட சில அடியார்கள் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் எல்லோருக்கும் பிரச்சனை வந்துச்சு அழிவு வந்துச்சு முசிபத்து வருகிறது அது மாதிரி நமக்கும் வந்திருக்கிறது சொல்லி அவங்களுடைய பாவனகரமான நாக செயல்களில் விட்டு அவங்க சௌபா செய்யாம அந்த நிலையிலே இருக்கிறாங்க இரண்டாவது வழி அல்லா நியமத்து செய்கிறான் நியமத்துகளை செய்யும் போது அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக ஒரு சாரார் மாறுகிறார்கள் இன்னும் ஒரு சாரார் அல்லாவுடைய நியமத்துகள் வர வர அல்லாவை மறக்க ஆரம்பிக்கிறாங்க அல்லாவுடைய நியமத்துகள் வர வர அல்லாவுக்கு தூரமாக ஆரம்பிக்கிறாங்க பரம்மா நசூமா துத்திருபி பத்தகன அலை மபுவா பத்துண்டு செய்யும் என்ற வசனத்தில் அப்படியானவர்களை பற்றி சொல்கிறான் அவர்கள் நாம் வஸ்துக்களுடைய வாசல்களை வஸ்துக்களுடைய வாசல்களை திறந்து கொடுக்கும் போது அவர்கள் அல்லாவுடைய கட்டளைகளை மறக்கணி மறந்து புறக்கணித்து வாழும் போது அந்த நேரத்திலும் அல்லா வஸ்துக்களுடைய வாசல்களை திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பான் அவர்கள் அதனால் குதூகலம் அடைஞ்சி சந்தோஷப்பட்டு அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கும் போது அகது நாகும் அல்லாஹ் தாலா பொதுவான ஒரு விதிய அவனுடைய நடைமுறை அந்த வசனத்தில் அல்லா சொல்கிறான் அப்படி அவர்கள் வரம்பு மீறி வஸ்துக்களை கொண்டு துஷ்பிரயோகம் செய்து நன்றி கட்டவர்களாக இருக்கும் போது நாங்கள் திடீரென்று அவர்களை பிடித்து விடுவோம் சோதனைக்கு ஆக்கி விடுவோம் என்று தாலா சொல்கிறான் அதுக்கு ஒரு சம்பவத்தையும் இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல தாலா ஒரு சம்பவத்தையும் கூறுகிறான் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் اللہ تعالیٰ نے فرعونیوں پر پہلے تو انعامات کی بارش کی نعمتیں تھیں ہر ہر نعمت دی لیکن سرکشی پر سرکشی نافرمانی پر نافرمانی حضرت موسا علیہ السلام کی دعوت کو ٹھکراتا رہا پھر اللہ نے دوسرا راستہ اختیار کیا با صلی اللہ علیہ طوفان اول جواد آیات اللہ تعالیٰ نے پریشان کن حالات بھیجے طوفان بھیجا فرعون کے محل کی طرف بڑھنے لگا یہ کوئی تاریخی قصہ نہیں ہے کہ صحیح ہو غلط ہو یہ قرآن کے الفاظ ہیں یہ حقیقت ہے لارئی بفی اس میں شک نہیں ہے طوفان جب فرعون کے محل کی طرف بڑھنے لگا تو فرعون موسا علیہ السلام کے پاس جھکتا ہوا آیا یا موسد علنا ربک بما عہد عندک لئن کشفت عن الرزق لنؤمنن لك ولنرسلن معك بني اسرائيل اے موسیٰ دعا کر کے عذاب ٹلوا ایمان لے آؤں گا بنی اسرائیل جن کو غلام بنا رکھا ان کو تمہارے حوالے کر دوں گا بھیج دوں گا تمہارے ساتھ موسا علیہ السلام نے دعا کی عذاب ٹل گیا پھر سرکشی پھر نہ فرمائی اللہ نے دوسرا عذاب بھیجا اور وہ کیا ٹڈیوں کا عذاب صرف کھیت نہیں کھاتی تھی وہ ٹڈیاں پھر کے محل کی دیواروں کو چاٹتی تھیں فرعون پریشان خدائی لشکر وما يعلم جنود ربك الا هو اللہ کے لشکروں کو اللہ کے سوا کوئی نہیں جان سکتا فرعون پھر آیا یا موسى ادع لنا ربك بما عهد عندك اے موسی دعا کر کے عذاب ٹلوا دو ایمان لے آؤں گا موسی علیہ السلام کی دعا سے عذاب ٹلا پھر پھر کشی اللہ تعالی نے تیسرا عذاب بھیجا اور وہ چچڑیوں کا یا جوؤں کا سروں پر بالوں پر جسموں پر بیٹھکوں پر بستروں پر پریشان کر دیا خدائی لشکر نے پھر آیا دعا کرانے کے لیے عذاب ٹل گیا پھر بھی نہ مانا پھر بھی ایمان نہ لایا اللہ نے چوتھا عذاب بھیجا وب وفا دیا کا عذاب پانی میں اور بستروں میں راستوں میں بیٹھکوں میں خدائی لشکر نے پریشان کر دیا فرعونیوں پھر آیا دعا کے لیے السلام سے وعدہ کیا دعا کی عذاب ٹل گیا پھر سرکشی اللہ تعالیٰ نے ایک پانچواں عذاب بھیجا اور وہ خون کا عذاب کہ فرعون کا کوئی فرعونی کوئی شخص اگر وہ پانی پیتا تھا اللہ تعالیٰ اس کو خون میں بدل دیتا تھا اور بنی اسرائیل کا کوئی فرق پانی پیتا تھا تو وہ پانی رہتا تھا حالانکہ فرعونیوں نے بنی اسرائیل پر ظلم کیا اب اللہ کا نظام بدل رہا ہے بنی اسرائیل کو خدا عزت دینا چاہ رہے ہیں فرعونیوں کو ذلیل کرنا چاہ رہے ہیں تو فرعونی بنی اسرائیل کے شخص سے آ کر کہتا تم پانی پیتے ہو تو پانی اور ہم پیتے ہیں تو خون تم ایسا کرو کہ پانی اپنے منہ میں لے جا کر ہمارے منہ میں کلی کرو جو ہی فرعونی کے منہ میں کلی کرتا بنی اسرائیل کا کوئی شخص تو فرعونی کے منہ میں پہنچتے ہی وہ خون میں بدل جاتا آیات مفصلات نشانیاں خدا نے دکھلائی تھی پھر دعا کروائی عذاب پھر بھی نہ مانا ادھر سے اللہ تعالی نے فرعونیوں کی ہدایت کے اسباب مہیا کرنے میں آخری حد کر دی لوگ یہ تو جانتے ہیں فرعونیوں کو خدا نے سمندر میں غرق کر دیا یہ نہیں جانتے کہ اس کی ہدایت کے لیے اللہ نے کتنے اسباب پیدا کیے جب وہ کسی طرح کی ہدایت پر نہ آیا پھر اللہ کہتا ہے مِنْهُمْ فَأَغْرَقْنَاهُمْ فِي الْيَمْ ہم نے ان سے بدلہ لیا پھر ہم نے ان کو سمندر میں غرق کیا بنی اسرائیل کو سمندر سے پار کیا فرعونیوں کے سارے خدانوں کا مالک بنی اسرائیل کو بنایا جن کے بچوں کو ذبح کیا جاتا تھا جن کی عورتوں کو باندیاں بنا کر خدمت لی جاتی تھی خدا نے ان کو عزت کی چوٹی پر پہنچایا اور ان فرعونیوں کو خدا نے سمندر میں غرب کیا یہ اللہ نے اپنا غیبی نظام بتلایا ہے کہ اللہ تعالیٰ انسانوں کو جھٹکے دیتے ہیں محبت میں اپنی طرف متوجہ کرنے کے لیے کبھی نعمتوں کے دروازے کھولتے ہیں کبھی پریشان کن حالات بیچتے ہیں آدمی کو سمجھنا چاہیے کہ ہر حال میں اللہ مجھے اپنی طرف متوجہ کر رہا ہے اللہ تعالی ہمیں اللہ کو راضی رکھنے اور اس کو راضی کرنے کی توفیق عطا فرمائے وہ دعوانا الحمد للہ இன்று ஓதப்பட்ட சூறாவில் அல்லாஹு தாலா ராவுனுடைய ராவுனுடைய கூட்டத்தார்கள் இன்னும் பணி திரவேலர்களோடு நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் ராவுனுடைய கூட்டத்தினர்களும் ராவுனும் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்கள் மூசாலை சலாத்தோடு இருந்த பணீசர வேலர்களுக்கு அநியாயம் செய்வதில் அத்துமீறி கொண்டிருந்தான் அல்லாஹு தாலா ராவுனுக்கு மூசாலை சலாத்தை அனுப்பி பல புத்திமதிகளை சொல்லியும் அவன் அதை கேட்குகின்ற நிலையில இருக்கல்ல அல்லாஹால அதாபுகளை சோதனைகளை அனுப்ப ஆரம்பிச்சு அந்த சோதனைகள் அதாபுகளின் போதாவது அவன் அல்லாஹும் பக்கம் திசை திரும்பட்டும் என்பதாக அல்லாஹத்தால் அஞ்சு வகையான சோதனைகள் என்று சுறாவில் சொல்றான் சுருக்கமாக அதை குறிப்பிடுகிறேன் முதலாவது அல்லாஹால வெள்ளத்தை அனுப்பினான் கடுமையான வெள்ளம் வந்தது அவனுடைய மாளிகையை மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் தண்ணி பொங்கிக் கொண்டு வந்த நேரத்துல பிராவும் மூசா அலி வந்து மூசா அலி சலாமே நீங்க உங்களுடைய ரப்படத்துல துவா செய்யுங்க எங்களுக்காக துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க நான் பனிசிறுவேலர்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் நான் ஈமான் கொண்டுடுறேன் என்று வேண்டிக் கொண்டான் மூசாலை சலாம் துவா செய்தாங்க அந்த துவாவுக்கு பிறகு வெள்ளம் நின்றுச்சு அதுக்கு பிறகு மீண்டும் அநியாயமும் அட்டூழியமும் பாவமும் செய்ய ஆரம்பிச்சான் இரண்டாவது முறையாக அல்லாஹு சுபானகுவத்தாலா வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சின்ன புழு சின்ன பறவைகள் அனுப்பினான் அந்த பறவைகள் அந்த காலத்துல வயல் விவசாயங்களை தின்னும் அந்த பறவைகளுடைய கூட்டம் கூட்டமாக வந்து பிராவனுடைய மாளிகைகளுடைய சுவர்களை எல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சது அந்த பிராவனுடைய வீடுகளை அவனுடைய கூரைகள் சுவர்கள் எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சது அல்லாஹ் எப்படியான படைகளை எப்படியான சின்ன பூச்சிக்களை சின்ன பறவைகளை அவனுடைய படைகளாக பாவிக்கிறான் என்பதை அல்லாதான் அறிந்தவன் அவன் மாத்திரமே அறிந்தவன் பெரிய பெரிய வழக்குகள் பெரிய பெரிய பட்டாளங்களை ராணுவங்கள் அவன் அனுப்புறது கிடையாது அவன் அழிக்க நினைச்சா வேதனை கொடுக்க நினைச்சா சின்ன சின்ன பூச்சி புழுக்களை கூட அவனுடைய படையாக ராணுவமாக அவன் பாவிக்கிறது அல்லாவே அதனுடைய உண்மையை அறிந்தவன் அந்த அதுக்கு பிறகு பிரவுன் வந்து மூசா அலிசலாம் இடத்துல வேண்டிக் கொண்டான் துவா செய்ய மன்னிப்பு கேட்டான் அவன் இதுக்கு பிறகு நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று மீண்டும் மூசா அலிசலாம் துவா செய்யறான் அந்த வேதனை இல்லாமல் ஆகும் இது கதைகள் அல்ல கத்து கதைகளோ அல்லது எழுதி வச்ச கதைகளோ அல்ல குரானுடைய வார்த்தைகள் குரான் அல்லா சொல்லக்கூடிய லாரைப தீகி எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத சம்பவங்கள் மூன்றாவதாக அல்லாஹு தாலா மீண்டும் அவன் அநியாயம் அட்டூழியம் செய்யும் போது அல்லாஹு தாலா பேன் அல்லது தும்மல் என்று சொல்றது பேன் அல்லது வந்து மூட்டை பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி அது அவனுடைய உடம்புகள்ல உடுப்புல பெட்ல எல்லாத்திலையும் அவன் உட்கார்ற புட்டுவங்கள்ல எல்லாத்திலையும் வந்து பெரும் பெரும் பூச்சி மூட்டை பூச்சிகள் அவனுடைய தலையில உடம்புல எல்லாருடைய அவனுடைய கூட்டத்தாரர்களுடைய அதுகள் எல்லாம் தல படையாக அனுப்பினான் அதன் மூலம் பெரும் தொல்லை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு நோய்கள் உண்டாகிச்சு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டான் அவன் சொன்னான் இதுல நீங்க துவா செய்யுங்க என்று மூசா அலி இஸ்லாம் இடத்துல வேண்டிக் கொண்டா மூசா அலி இஸ்லாம் மீண்டும் துவா செய்யறான் அந்த துவாவுக்கு பிறகு மீண்டும் அந்த அநியாயம் மட்டுமே நீக்கப்படுகிறது அல்லாஹுடைய அதாவது நீக்கப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரத்தத்தை அனுப்புறான் தவளை நான்காவது தவளை தவளைன்னு சொன்னா அல்லா அதாபாக அனுப்பினான் பிடிக்கிறதெல்லாம் தவிர வீட்டுக்கு கட்டில அவங்களோட பெட்ல உடுப்புல சேப்புல அதுல இதுல அலுமாரியில திறக்கிற இடமெல்லாம் கதவை திறந்தா வீட்டுள்ளுக்கு பல இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தவளை அருவறுப்பான தவறு அந்த தவலையினால பெரும் அவர்களுக்கு தொல்லை உண்டாயிடுச்சு அவனுடைய எல்லா கூட்டத்தினர்களுக்கும் வீட்டு வீடுகள்ல இது உண்டாயிடுச்சு அதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்டான் துவா செய்யும்படி சொன்னான் மூசாலேசலாம் துவா செஞ்சான் இது இப்படி எல்லாம் பல சான்ஸ திரும்ப திரும்ப திரும்ப கொடுத்து கடைசியாக அல்லாஹால ரத்தத்துடைய அதாப் அனுப்பினான் எந்த அளவு ரத்தத்துடைய அதாபுடா அவங்க தண்ணி எடுத்தா குடிக்கும்போது ரத்தமாக மாறும் பிராவனும் உங்களும் ரத்தமாகிரும் அவங்க தண்ணி எடுத்தாங்கடா குடிப்பதற்காக ரத்தமாக மாறும் மனு சிறவேலர்கள் மூசாலை சலாத்தோடு உள்ளவர்கள் தண்ணி எடுத்தா தண்ணி தண்ணியாக இருக்கும் கடைசியில் அவங்க வந்து சொன்னாங்க பாருங்க உங்களுக்கு கடுமையான தாகமா இருக்குது எங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்குது தண்ணி எடுத்தா ரத்தமாகுது நீங்க குடிச்சா தண்ணி தண்ணியாக இருக்குது நீங்க தண்ணிய வாயில எடுத்து அந்த தண்ணியை எங்கட வாயில கொப்பளிங்க அப்படின்னு வேலர்கள் இடத்துல அவங்க வந்து சொன்னாங்க இவங்க பனீஸ்வர வேலர்கள் தண்ணிய வாயில் எடுத்து அவங்கள வாயில கொப்பளிச்சதும் அவங்கள வாயிலுக்கு போனதோ அது ரத்தமாக மாறி இவ்வளவு பெரிய அதாபுகள் எல்லாம் கொடுத்தாங்க எதுக்காக எப்படியாவது பிராவனும் பிராவனுடையவர்களும் இதாயத்துடையவர்களாக மாறட்டும் மக்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹத்தால பிராவனையும் பிராவனுடைய கூட்டத்தையும் அல்லாஹத்தால நதியில தண்ணில மூழ்கடிச்சு அழிச்ச சம்பவம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அதற்கு முன்பாக எத்தனை சந்தர்ப்பங்கள் அல்ல வாய்ப்புகளை சான்சஸ் அல்லாஹத்தால அவங்க இதாயத்துக்கு திரும்ப வேண்டும் இதாயத்தறியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அல்லா ஏற்பாடு செஞ்சான் கொடுத்தான் என்பது எங்களுக்கு தெரியாது அல்லா இந்த சூறாவில் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகுதான் அல்லாஹு சுபகான ராவுனையும் அவங்களுடைய கூட்டத்தையும் அழிச்சு பணித்தர வேதர்களை இசத்தை கண்ணியத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரத்தை அவங்களுடைய கையில பவர கொடுத்தான் எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தாலா ரெண்டு வகையான முறைகள்ல சொன்னாங்க அடியார்களை தன் பக்கம் நெருக்கிக் கொள்ள அடியார்களை தன் பக்கம் திசை திருப்ப ஏற்பாடுகள் செய்யலாம் ஒன்று சோதனைகள் கஷ்டங்கள் வர்றது அப்படியான நேரத்துல நாங்க சௌபா இஸ்திர்பார் துவாவை கொண்டு அல்லாஹ் பக்கம் நெருங்கணும் இன்னொன்று அல்லாவுடைய நியமத்துகள் வாரது அல்லாவுடைய நியமத்துகள் வரும்போது நாங்க இன்னும் அமல விவாதத்தை தர்மத்தை சதக்காவ கூட்டி அல்லாவும் பக்கம் நன்றி உள்ளவர்களாக மாறணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆசிரியப்பானாங்க For more lectures, visit slhub.com.